கோவில் தில்லையில் அருளியது அதான் கோவில்னு சொல்றது இல்லைங்களா கோயில் மூத்த திருப்பதிகம் கோயில் மூத்த திருப்பதிகம் அப்படின்னா அது என்னதுன்னா அந்த மூத்தங்கிறது என்னன்னு பண்ணீங்கன்னா திருப்பதிகத்தோட சேர்க்கப்படாது சரிங்களா இது என்னன்னு கேட்டா இது மூத்த திருப்பதிகம் மூத்த கோயில் என்ன அல்ல மூத்தங்கிற இங்கே வச்சுங்க தில்லை மூதூர் ஆடிய திருவடி பத்தியா மூதூர் மூத்த ஊர் தில்லை மூதூர் ஆடிய திருவடி அருமை அந்த தில்லையைத்தான் சொல்லுது கோயில் கோயில் மூத்த திருப்பதியும் என்று இது தில்லையில உடையதுன்னு சொல்லிடுறோம் சரி நல்லது அப்புறம் அனாதியாகிய சர்க்காரியம் இதெல்லாம் பின்னால் பின்னால வந்த ஆட்கள் தான் பண்ணிருக்குது பண்ணிருக்குல்ல அனாதியாகி ஆனால் அதுக்கு ஒரே இல்ல அனாதியாகிய சர்க்காரியம் நல்ல சித்தாந்தம் படிச்சிருந்தா பட்டு சொல்லிக்கலாம் சத்காரியம் சத்து என்னென்ன என்றும் உள்பொருள் தான் வெளியே வெளியில் வரும் ஆமா சத்து அப்ப இந்த ஆன்மா எப்படி பண்ணினா அனாதி இல்ல என்னைக்கோ இருக்கு என்று நீ அன்று நான் உன்னடிமை அல்லவோ அதனாலதான் நமக்கு வந்து இந்த பதியினை போல் பசுபாசம் அனாதி என்று சொன்ன எப்படி இறைவனுக்கு அந்த ஆதியமந்தம் இல்லாதவனோ அது போல நாமும் ஆதியமந்தம் இல்லாதால் தான் நம்ம பிடிச்சிருக்கிற சனிய வினைய ஆதியமந்தம் இல்லாததான் ஆனா அது ஆதியமந்தம் இல்லா அரும்பெரும் ஜோதி இது ஆதியமந்தம் இல்லா அரும்பெரும் அழுக்கு அழே ஆதியந்தம் இல்லாமங்கிறது உயிருக்கும் பொருந்தும் இல்ல அப்படி இப்படி எல்லாம் ரொம்ப அருமையாக அனாதியாகிய சர்க்காரியம் என்று இதெல்லாம் நல்ல நல்ல பச்சையா பிற்காலத்தில் எழுதியிருக்கிறாங்க இப்ப இதே பாருங்க நீங்க நம்முடைய திருமுறைகள்ல அருமையான தமிழ் சொல் ஆனா சாத்திரங்கள்ல நீங்க வர சொல்லுங்க ஏன்னா பன்னிரெண்டாம் நூற்றாண்டுக்கு பிறகு ஏறத்தாழ மூவேந்தருடைய ஆட்சி அப்படியே போயிட்டு ஆமா தமிழகத்துல அதுக்கப்புறம் ஆமா தலைப்பிற ஆட்சி அதுக்கு முன்ன வந்தது அப்பவும் ஒழிஞ்சான் இதன் பிறகு நான் என்ன பல்ல இது பல்லவர்களை விட இதுக்கு பிறகு வந்தது இது இவனுக்கு போன உடனே இந்த தெலுங்கர் கஜி பேர் இந்த கஜினி கஜினி முகமது இந்த இந்த பாகிஸ்தான் இன்னைக்கு இருக்கிற பாகிஸ்தான் தான் வந்தவன் அது வர வர வர அப்படியே போயிட்டு இருந்தோம் கீழே இறங்கி அவன் பலாந்த ஆண்டு இருக்கான்ல நீங்களா நீ கூட யார் சொன்ன யாரா சொன்னாங்களே நீ கூட இஸ்லாமிய இஸ்லாமியில் யாரு நம்ம கூட இருந்த முனியனும் இவனும் தான் இன்னைக்கு இஸ்லாமியா ஆமா ஆமா ஆமா இதை நீட்டினா அவ்வளவுதான் அப்ப நீட்ல இப்ப நீட்டிட்டேன் ஏன்னா வடி வழியா அவங்க எல்லாம் இஸ்லாமிய நூற்றாண்டு வந்தவொடனே இந்த வடமொழி வந்தது அது பிடிச்சி அடிச்சு போட்ட உடனே அதனால நம்ம அருணகிரிநாதர் வரைக்கும் அருணநாதர் தான் விழிப்புறால் நடைன்னு அருணகிரிநாதருக்கு அப்புறம் என்ன வந்தது மெதுவா இருந்தா ஆங்கிலேயம் வந்துட்டான் ஐசி வந்துட்டு தீர்ந்து போயிட்டு பொடிக்கும் எனவே தமிழை இடத்தால போட்டி உள்ள போட்டு மேல முடித்தோம் அவ்வளவுதான் எனவே சத்காரியவாதம் என்று சொன்னார் சரி அப்ப உயிரை பற்றிய நின்று உடையாள் உந்தன் நடுவிருக்கும் உடையாள் நடுவுள் நீ இருத்தி அடியேன் நடுவுள் இருவீரும் இருப்பதானால் அடியேன் அடியார் நடுவுள் இருக்கும் அருளை புரியாயி பொன்னம்பலத்தையும் முடியா முனதலி என் கருத்து முடியும் வண்ணம் முன்னின்றி அருமையான பதியம் சரிங்களா உடையாள் உந்தன் நடுவிருக்கும் உடையாள் நடுவுள் கொஞ்சம் சந்தர்ப்பத்துல தெரியணும் சித்தாந்தம் உடையாள் உந்தன் நடுவிருக்க அம்மா உன் உள்ளத்திலேயே இருப்பாளாம் அப்புறம் அம்மா உள்ளத்துல இவர் இருப்பாராம் அது என்ன சாமி அப்படி இருக்குது அப்படின்னாரு உடையாள் உந்தன் நடுவிருத்த நடுவிருக்கிறதுனா இறைவன் தன்னிலையில இருக்கும் போது பெருமான் பெருமானுடைய மனதில் பெருமாட்டி இருப்பான் அப்படி இருப்பாங்க உடையாள் நடுவுள் நீருத்தி உயிர்க்கு ஆண்டவன் அருள் செய்கின்ற பொழுது அந்த அம்மை முன்னே நிற்பா அம்மையினுடைய உள்ளத்துல நீ இருப்பாய் நீ இருப்பாய் அப்போ தன்னிலையில் பெருமான் பெருமானுடைய உள்ளத்துல அம்மா அடியாருக்கு உயிர்களுக்கு அருள் செய்கின்ற பொழுது அம்மா முன்னே அம்மா உள்ளத்துல அப்பா இருப்பாங்க பாருங்க அவன் அருளையே என்ன பொடியாய் மழை ஏற அப்ப அருள் மட்டுமா மழை பொடியுது அருளுக்குள்ள சிவம் இருக்குது இருந்தாலும் பேசப்படுவது அருளாயிருக்கும் அப்போ அருள் செய்கின்ற பொழுது அருளின் நடுவிலே நீ இருப்பாய் தன்னிலையில் இருக்கும் போது உன் நடுவில் அருள் இருக்கும் என்று சொன்னார் உடையாள் உந்தன் நடுவிருக்க உடையாள் நடுவுள் நீ இருத்தி இந்த இரண்டு பேருமே என் உள்ளத்துல கோயில் கொண்டுட்டா பரவாயில்ல அடியேன் நடுவுள் இருவீரும் இருப்பதானால் அடியேன் உள்ளத்துல அம்மையப்பராக ரெண்டு பேரும் இருக்கும்னு சொன்ன அதுக்கு என்ன செய்யணும்னா அடியேன் அடியார் நடுவுள் இருக்கும் அருளை புரியாய் அதுக்கு வேற எங்கேயும் இல்லப்பா திருவண்ணாமலையில போடுங்க ஏன் இங்க நிறைய எங்க பார்த்தாலும் அடியூர் எடுக்கிறாங்க எனவே அந்த அடியூர் நடுவில் இருந்தாத்தான் பெருமான் இந்த ஆன்மா நடுவில் இருப்பான் அடியார் நடுவுள் நீ இருத்தி அடியேன் நடுவுள் இருவீரும் இருப்பதானால் இருப்பதானால்னா இருப்பது உண்மையானால் உண்மையாக வேண்டுமானால் நான் அடியன் எங்க இருக்கணும் உலகில் இருக்கக்கூடாது இந்த அடியார் நடுவுள் இருக்கும் அருளை பொய்யாய் நல்ல உண்மையே நின்று கொண்டிருக்கிறார் அந்த முப்போதும் திருமேனி தீண்டுவார் என்கிற மாதிரி முப்போதும் திருமேனியை வைத்துக் கொண்டே இருக்காங்களே அடிவர்கள் அந்த அறிவர்களோடு நான் ஒருவனாக இருந்தா நிச்சயமா பெருமான் தங்குவான் எழுந்தருள்வான் இருவீரும் இருப்பதானால் அடியேன் அடியா நடுவுள் இருக்கும் அருளை புரியாயி பொன்னம் பலத்தையும் முடியா முதலே நீ எங்க இருக்கிற பொன்னம்பலத்தில் இருக்கிறாய் முடியா முதலே என்றைக்கு அழியாத முதற்பொருளாக இருக்கிறார் முடியாத அழியாத என்னைக்குமே அழியாத முதற்பொருளாக இருக்கார் அப்படி இருக்கின்ற நீ என் கருத்து முடியும் வண்ண முன்னின்றே அடியனுடைய இந்த விண்ணப்பம் என்று நிறைவேறும் என்ன இருக்கணும் நீ என்னை உன் நடுவில் அவளும் அவள் நடுவில் நீயும் இருந்து இப்படிலாம் அவள் செய்வீங்க ஆனா அந்த ரெண்டு பேரும் என்னுடைய உள்ளத்துல இருக்கணும் அதுக்கு எனக்கு என்ன வேணும் இந்த அடியா நடுவில் இருக்கணும் எனக்கு அதை கொடுப்பார் என்று வேண்டுகிறேன் அப்போ இந்த ஆன்மா அடியா நடுவில் இருக்கின்ற அமைப்பில் இருந்தால்தான் அது பெரும் அதனால்தான் பன்னெண்டாம் சூத்திரம் செம்மல நோண்டால் தேரலொட்டா அம்மலம் கடி அன்பரோடு மறி மாலர நேயம் மலிந்தவர் வேடமும் ஆலயம் தானும் மரணத்தொழிலும் இந்த மாதிரிலாம் முன்னென்பது சித்தாந்தம் சித்தாந்தம் பின்னி வந்தது பதிமூணு பதினாலு தான் பனிரெண்டாம் நூற்றாண்டு வரைக்கும் பன்னெண்டு பன்னெண்டு இது வந்துட்டு திருமணி நமக்கு கிடைச்சிட்டு இந்த பன்னிரண்டு திருமணியினுடைய பிழிவு தான் பின்னால வந்த பதிமூணு பதினாலுல சாத்திரம் அதனால நீங்க நல்ல அருமையா திருமுறைகளும் சைவ சித்தாந்தமும் நான் அருமையா எண்ணி எண்ணி பார்க்கலாமே எண்ணி எண்ணி பார்க்கலாம் ஆமா போட்டிருக்காங்க நீங்க என்ன விண்ணப்பம் எல்லாம் போடலையா தினமலர்ல போட்டிருக்கேன் நாங்களே நான் பார்க்கல சொன்னாங்க ஆனா தினமல்ல எந்த எந்த தேதி எந்த வட்டத்துக்குள்ள இருக்கிற திருமணம் ரெண்டு மாவட்டத்துக்கு ஒரு இது அமைப்பு இருக்கா முடியா முதலே என் கருத்து முடியும் வண்ணம் முன்றி முன்னின்று ஆண்டாயனை முன்னின்று ஆண்டாய் அப்படின்னாரு முன்னம் என்ன முன்னால முன்ன நீ ஆண்டாய் முன்ன ஆண்டிருக்காயினாரு எப்ப எப்ப ஆண்டான் எப்ப ஆண்டான் திருச்சடங்கு முடிஞ்சு போச்சா முடிஞ்சு போச்சு வினையிலே கடந்தேனை ஒரு திரு திரு திருச்சதம் இருக்கா வினையிலே கடந்தேனி புகுந்து நின்று போது நான் வினைக்கேடன் என்பாய் போல இணை நான் என்று உன்னை அறிவித்து என்னை ஆட்கொண்டு எம்பிரானாய்க்கு அருமையான அது நான் தினை வேற இந்த ஆன்மா வேற இல்லாம ரெண்டு சேர்ந்து அப்படியே வினையோட கடந்தேன் நீ என்ன பண்ணு அந்த வினையில வினையோட சேர்ந்து கிடக்கிற என்ன உள்ள பூந்து நல்லவா உள்ள பூந்து பூந்த உடனே நான் என்ன கேட்டேன் நீங்க யாரு அப்படின்னு கேட்டேன் நான் தான்டா இந்த வினையை நீக்க வரவன் நான் வேற யாரும் இல்லடா என்று உன்னை அறிவித்து என்னை ஆட்கொண்டு இப்படி சொன்ன இடம் ஒரே ஒரு இடம் தான் அம்மா நீங்க எல்லாம் சின்ன பிள்ளைல வந்து நீங்க அம்மா பால்கள் கொடுத்துட்டு இருக்கும்போது உட்கார்ந்து இருக்கும்போது அப்பாவை கூப்பிட்டாங்கன்னா நான் என்ன பண்ண இப்படிதான் பண்ணுவேன் ஏண்டா ராஜா அப்பாடா அப்பா அப்பா ராஜா அப்புறம் அம்மா அங்க இருந்து வந்து நம்ம அப்பாடா நம்ம என்ன அப்புறம் தான் அப்பாட்ட போனோம் என்ன இருந்தது ஒண்ணும் இல்லைன்னு அர்த்தம் நல்ல வேலை அதெல்லாம் நமக்கு இப்ப மறந்துட்டதுனால இப்ப பிரமாதப்படுத்திட்டு இருக்கிறேன் நானா நமக்கு என்ன தெரியும் ஏன் அம்மாவே கூப்பிட்டா கூட வந்திருக்க மாட்டேன் அப்படியே சின்ன பிள்ளை இன்னும் சின்ன பிள்ளை அழுது போது போது வாடா ராஜான்னு அம்மாடா அம்மாடா அம்மாடா அப்புறம் பால் குடிச்சிட்டு படுத்துக்கிறா அம்மாடா என்று தன்னை அறிமுகப்படுத்திருக்காங்களே அது தான் வினையிலே கிடந்தேனை அருமை அருமையான திருவாசம் அது வினையிலே இருந்தேனே அல்ல கிடந்தேனை ஏன்னு கேட்டீங்கன்னா வினை வேறு நான் வேறு என்றெல்லாம் அப்படியே அதுலயும் மயங்கி கிடந்துட்டேன் அதனால நீ அந்த நேரத்துல வந்து உள்ள பூந்த பூந்த உடனே குழ என்ன சொல்வதற்கு ஆனா குருதும் குருதும் கூட்டாட்டு மாடி குருதும் குருதும் குடிவிடும் மாடு எல்லாம் இருக்குது ஆமா அதான் தன்னை அறியாதிருந்த நிலை எவ்வளவுதான் அது கொடுத்தா தனி தத்துவம் என்ன அறியாதிருந்த நிலையில என்னை அறி நீ நீயே அறிமுகப்படுத்தி என்னை ஆட்கொண்டாய் அதான் வினையிலே கடந்தேனே நான் வேறு வினை வேறு என்று இல்லாதிருந்த என்னை புகுந்து நின்று உள்ளே வந்து நின்று அப்படி இருக்கும்போது என் ஆன்மாவுக்கு யாருன்னு தெரியாது அதனால நான் வினைக்கேடன் இடம் நான் தாப்பா உன் வினையெல்லாம் அழிக்கிறவன் வேற யாரும் இல்லப்பா வாடா ராஜா என்று நான் வினைக்கேடன் என்பாய் போல இணையன் நான் என்று உன்னை அறிவித்து உன்னையே எனக்கு அறிவுப்படுத்திக் கொண்டு என்னை ஆட்கொண்டாய்க்கு அநேகமா இந்த மாதிரி பாடினது திருவாசகம் தவிர வேற எங்கேயும் இல்லை பாருங்க ஆனா நம்ம பெரிய அத்தாரிட்டி இல்ல ஞான சம்பந்தம் எங்கேயாவது இடத்துல இருந்ததுன்னா சேர்த்துக்கணும் அது போல எங்கேயாவது நம்முடைய பதினோராம் திருமுறையில நம்பி ஆண்டா நம்பிகளோ மற்றவங்களோ பாடு சேரமான பெருமாள் கடமை வச்சிருந்தாருன்னா இல்லைங்க கூடாது தெரியல எங்கேயாவது இருந்துன்னா இது மாதிரி ஆகா இந்த மாதிரி இந்த மாதிரி சொன்னதா படல வினையிலேயே கடந்தேனி புகுந்து நின்று போது நான் வினைக்கேடன் எந்தாய் போல இணையன்னான் என்று உன்னை அறிவித்து என்னை ஆட்கொண்டு எம்பிரான் இப்படி இருக்கிறதுக்கு நான் என்ன செய்யணும் அணைய நான் நின்று பாடேன் என்ன செஞ்சிருக்கணும் நின்று ஆடேன் அலறிடேன் உளறிடேன் ஆவி சோரேன் இப்படி செய்தவனுடைய கருணைக்கு நான் என்ன பண்ணணும் உன்னே நினைத்து உன்னையே நான் சரணாகதியா இருக்கணும் இல்லையே அவர் கிடப்பதே என்ன அவர் பணி செய்து கிடப்பதே என்ன அது அது என்ன முழவாரத்தின் படையும் ஆமா நடையறா திருக்கு கோலம் எல்லாம் கொண்டு அது செஞ்சது என் கடன் பணி செய்து கிடப்பது அப்படின்னு அந்த கடைசியில கூட அந்த உழவார பணி செய்யும் போது இந்த முத்தம் பொண்ணு மணி வந்துதான் எங்க திருப்போடூர்ல ஆமா அதுல இப்ப திருப்போடூர்ல இப்படியே செதுக்கும் போது மணி எல்லாம் கடந்த உடனே இது ஏன் உருண்டு உண்டு கடுது சும்மா அப்படின்னு இருக்காரு எடுத்து மணியில வைக்கல <laughs> பார்த்தாரு ஒண்ணு கிடையாது ஒரு விளக்குமாறு எடுத்து இப்ப கூட்டு விளக்கு மாதிரி எடுத்தோம்னு சொன்னா இது பொண்ணெல்லாம் போகாது ஏன்னா அது வெறும் தூசி தான் போகும் கொஞ்சம் அடிக்கட்ட விளக்கு மாதிரி எடுத்து என்று ஒரு கூடையில எடுத்துக்கொண்டு எட்ட குப்பையில பலதையும் கொண்டு போட்டுருந்தோம் ஓடும் செம்பனும் ஒக்கவே நோக்குவார் கூடும் அன்பினில் குப்பிடலே என்று வீடும் வேண்டாம் அல்லவா உனக்கு வாப்பா மோட்சம் தரேன்னா கூட வேணா சாமி உன் தினமும் அண்ணாமலையாரை வணங்குறதே எனக்கு மோட்சம் சிவை வெற்றி அந்த அந்த திண்மை திண்மையில் நிலை பெற்றிருந்தார் விரல் <laughs> பெரியவங்க அப்படி வாழ்ந்து என்ன பண்றது அப்புறம் அந்த பெண்கள்லாம் வந்தாங்களாம் அப்ப சொல்லும் போது அதெல்லாம் வந்து மயிலாய் கூவேன் அது ஆடிச்சான் ரொம்ப அருமையா அதெல்லாம் செய்திலர் தான் உம்மாலிங்க என்ன குறை உடையேனியான் ஏண்டா ராஜா எனக்கு பேரம் தேத்தி மாதிரி இருக்கீங்க சின்ன சின்ன பிள்ளைகள் திருவாரூர் பெம்மானுக்கு ஆளானியும் அலையின் எல்லாம் அவங்க வீட்டுக்கு போமா இங்க என்ன வேலை பேசியூருக்கும் எல்லாம் வீட்டுக்கு தான் போறாங்க நல்லா அருமையா சேர்க்கிறார் சேர்க்கிறார்ல அந்த ஒளிப்பதிவு மாதிரியே தான் பார்க்க முடியும் நீங்க இதெல்லாம் பாத்தீங்கன்னா டிவியை பார்க்கணும்னு முடிவு சொல்லலாம் அழகா இருக்குதேன் எங்க பாக்குறது நீ புத்தகத்துல பார்க்க வேண்டியதானே உண்மையாளின் என்ன குறை உடையேனியான் திருவாரூர் பெம்மானுக்கு ஆளானின் அலையேன்னு தொடராஜா வீட்டுல அம்மா அப்பா எல்லாம் தேடுவாங்கடா வீட்டுக்கு போங்கடா ராத்திரி இருட்டா இருக்குது போங்க பாண்ட அப்படி சொன்ன பிறகுதான் அந்த தாண்டவம் பாடியிருக்க என் மிகேன் என் சொல்லு என் மிகேனும் இந்த பாட்டெல்லாம் எண்பத்தோரு ஆண்டு வாழ்ந்திருக்கார் மற்றவங்க எல்லாமாவது அந்த சரியா எண்பத்தோரு ஆண்டு தெரியல இன்னும் சில பேர் பதினாறு பதினெட்டு இவங்களுக்கு எல்லாம் ஆனா இன்னும் சில அறிவர்கள் கூட அறுபத்தி மூணு பேர் ஏதாவது ரொம்ப பேர் இருந்தாங்களோ தெரியல ஆனா இவர் தான் ரெண்டாவது அல்லற்பட்டு குடும்பத்திலையும் அல்லல் பின்னால பிரமதம் போய் வேற அல்லல் இந்த அல்லப்பு அல்லல்ல ஏறத்தால ஒரு நாற்பத்தெட்டு ஐம்பது ஆண்டு இருந்த ஒரே ஒரு உள்ளம் இந்த திருநாவுக்கரசு தான் அதனாலதான் நான் அந்த பாட்டெல்லாம் உண்மையே சொல்றேன் நீங்க அப்படியே படிச்சீங்கன்னா நாமே அப்படி ஆளணும் என்னுகேன் நினைச்சு பாக்குறேன் நினைச்சு பாக்குறேன் அவருக்கு விவரம் தெரிஞ்சதுல இருந்து முதல்ல அப்பா இறந்து போனது அம்மா இறந்து போனது அப்புறம் அக்காளுக்கு அர்த்தம் பண்ணது அவர் அங்க இறந்து போனது அக்கா நான் இறக்குறேன்னு சொன்ன போது அக்கா நீ இறந்தேன்னு நான் அதுக்கு முன்னே அக்கா அப்படின்னு சொன்ன உடனே தம்பியார் உலராக வேண்டும் என வைத்த தயா அதெல்லாம் ஞாபகத்தில் இருந்திருக்கும் அப்படிலாம் இருந்தது அப்புறம் நாம இங்க இருந்தோமா அக்கா விட்டுட்டு நாம எல்லாம் போயிட்டோம் அக்கா இருந்து வரம் கிடக்கலன்னு நாம இங்க அங்கேயே பல்லவரோட இருந்திருப்போம் உருவா எங்க அக்கா எல்லாம் அக்கா அல்லவா அப்படின்னு நினைச்சு பார்த்தாருன்னா எண்மிகேன் நீங்க புற சொல்லக்கூடாது நான் நினைச்சு பாக்குறேன் என் சொல்லி எண்மிகேன்னு கூடாது இதையெல்லாம் அப்படியே எடுத்து காட்டணும் வாழ்நாள் முழுது சரி இப்படி எல்லாம் நான் வந்த உடனே பல்லவ மன்னன் என்ன பண்ண கூப்பிடுறாருன்னு சொன்னான் ஏ நான் யாருக்கும் குடியல்லோன்னு சொன்னோன்னு சாமி நீங்க வரலன்னா அவன் வந்து நாங்க பணம் வேணும் வாங்கிட்டு விட்டுட்டேன் இதுவா அனுப்பிட்டான்னு நினைச்சுக்குவான் அதனால நீங்க வாங்க சாமின்னு அழைக்கிறது <laughs> இருபதாம் நூற்றாண்டு வந்துற போகுது நீங்க நினைச்சுக்குவான்னு சொன்னோன்னே சரி வாடா அப்படின்ட்டு போனோம் போனோன்னு என்னமோ என் நான்கு விதமான தீங்கு செய்தான் அவையெல்லாம் பெருமான் அல்லவா தாங்கினான் கல்லினோடு என்னை பூட்டி கையில் ஒல்லை நீர் புக நூக்க பாருங்க என்ன பண்ணி தோச்சாங்க அந்த பய இந்த பாட்டே இருக்கு தேவியா படத்துல தான் கேட்டாங்க அந்த காலத்துல எப்ப ஐம்பத்தி மூணு ஐம்பத்தி நாலுல நான் அப்ப இருந்து பேச வர்றதல்லவா ஆமா போன நூற்றாண்டு அதுபோது ஒரு சமணர் இப்ப இப்ப கேட்டீங்கன்னா தெரியும் இருக்காரான்னு கேளுங்க தேவியாத்துல அவர் வந்து கூடவே உட்கார்ந்தார் அது ஒண்ணு ஐயா இந்த மாதிரி கல்லை தூக்கி கடல்ல போட்டதை நான் சொல்லும்போது கொஞ்சம் அழுதுட்டு சொல்லியிருக்கிறேன் இப்போ இது கொஞ்சம் இவர் உடனே என்ன கேட்கிறாரு பின்னால ஏன்னா இந்த மாதிரி கல்லை தூக்கி கடல்ல போட்டதுங்கிறதுனா எப்படி சேர்க்கலார் சொல்றார் அவர் காலம் ஏழாம் நூற்றாண்டு வேற அப்பர் சாமி காலம் சேக்கிலார் பன்னிரெண்டாம் நூற்றாண்டு ஐநூறு ஆண்டுக்கு பின்னே வந்தவர் எப்படி சொல்றார் அப்படின்னா கல்லினோடனை புட்டியாமன் இந்த பாட்டை நீங்க வல்ல போச்சு ஆமா பொய்யின்றான் கல்லினோடு என கூட்டி அமன்கையர் ஒல்லை நீர்புக மூக்க என் வாக்கினால் நெல்லு நீள்வயல் நீலக்குடியரும் நல்லனானும் நிறுத்தி வீங்கிய அருமையான பாட்டு இல்லைன்னா அகச்சார்ந்தது சொன்னதுதான் குறிச்சுக்கிட்டார் குறிச்சுக்கிட்டார் அப்போ என்ன குறிச்சுக்கிட்டார் அது ஏதாவது ஒரு சமயங்க செஞ்சிருப்பாங்க இதுல தமிழர்கள் என்னைக்குமே கெடுதல் செய்ய மாட்டாங்க உடனே இந்த நூற்றாண்டுல இப்படி இருக்கியப்பா அந்த நூற்றாண்டு என்ன ஆயிருக்கும் அரசனே உன் பக்கம் இருந்திருக்கும் போது ஆட்டி வச்சுட்டு ஆட்டி அப்படித்தானே வச்சு நாவரத்துல யாரு ஏறத்தால நாற்பது நாற்பத்தஞ்சுக்கு மேலதான் ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதெல்லாம் அந்த வரலாற்றுல அப்படி கூடவே போனீங்கன்னா தெரியும் படிச்சே வந்து இவங்களை அக்கால கல்யாணம் பண்ண ஆரம்பிக்கும் போது அல்லவா அவர் தம்பிங்கிறாங்க அக்கால கல்யாணம் பன்னெண்டு வயசுல தம்பிக்கு என்ன வயசா இருக்கும் எட்டு வயசா இருக்கும் ஒரு நாலு ஆண்டு பின்னால பின்ன இருக்கும் தற்கால கல்யாணம் இல்லை வந்து உடனே அப்பா அம்மா எல்லாம் இறந்துட்டாங்க அப்பா அம்மா இருந்த உடனே தானும் அக்காலுமா இருந்து சில ஆண்டுகள் இருந்திருக்காங்க அப்ப என்ன நான் எட்டு வயசுல இருந்து அந்த அக்கால அம்மாவுமா இருந்த காலம் எத்தனை ஆண்டா இருக்கலாம்னு கேட்டா எட்டு ஆண்டு இருந்து அநேகமா ஒரு எட்டு ஒன்பது பத்து ஆண்டு இருந்திருக்கலாம் ஏன்னா வயது வர வரைக்கும் அது வரைக்கும் கூடவே அக்கா கூடவே இருந்து தான் கூட்டா இது எல்லாம் இருந்தது கொஞ்சம் வயசு பதினொன்னு பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சுன்னு வருகின்ற பொழுது எங்கேயோ கூட்டம் நடக்குதுன்னு சொன்ன போய் பார்க்கிறார் அப்படிதான் அந்த வயசு அந்த அடல்ட் வரும்போது அப்படிதான் பதினாறு பதினேழு வரும்போது அங்க எல்லாம் பார்த்தவொடனே அவன் பார்த்தான் நீ தென்னீர் பூசுற தம்பி நம்ம கூட்டத்துக்கு வர்றான்டா அதனால அந்த பையனை பிடிக்குதுன்னு என்ன தம்பி வாங்க வாங்க நீங்க முன்ன வாங்க சொல்லணும்னு இல்ல நீங்க போங்கயா இல்ல தம்பி நீங்க எல்லாம் தான் இருக்கணும் எதிர்காலம் உங்க கையில இருக்கு அப்படின்னா ஐஸ் வச்சிருப்பான் ஃபர்ஸ்டா பதினெட்டு வயசு பத்தொன்பது வயசு வரைக்கும் இங்க இருந்திருக்கான் இருந்துட்டு இதெல்லாம் கேட்ட உடனே அப்படியே யோசிச்சு பார்த்திருக்கிறார் அப்ப இந்த சமயம் தேவலாம் போல இருக்குதே நம்ம சமயத்தை விட சொல்லி யோசிச்சிருப்பார் அநியமா இருபது வயசுல அங்க போயிருப்பார் போனா ஒரு இருபது ஆண்டாதுங்க போற்றாதே ஆற்ற நாள் போய்க்கிறீனே அப்படிங்கிறார் அதனால அப்படிலாம் ஒரு ஒரு இருபது ஆண்டா இருக்கும் எனவே நாற்பது நாற்பத்தி ரெண்டுல மீண்டும் வர வந்துதான் அப்புறமா இதெல்லாம் எண்பத்தொன்னு நாற்பது வருஷம் அது இருந்திருக்கு அதனால இந்த பாட்டில் வரும்போது எண்ணுகேன் என் சொல்லி எண்ணுகேன் என்பது அப்படியே படலம் படலமா பெரிய புராண வாயிலாக படிக்கும் போதே நமக்கு சில இந்த மாதிரிலாம் தெரியுது அவர் தன்னுடைய அனுபவமாவே இருந்தது எப்படி இருந்திருக்கும் அப்படியே பார்த்துட்டு பார்ப்போம் கண்ணிலேன் மற்றோர் கலைகள் இல்லேன் பெருமானி எனக்கு அப்ப யாரும் அம்மா எல்லாம் என்ன சேர்த்துறதுக்கு இல்லை ஆமா நான் அங்க போயிட்டேன் அம்மா அக்கா அதெல்லாம் நான் வரமாட்டேன் நோய்வாய்ப்பட்ட போது கூட அக்கா என்ன சொல்லிட்டாங்க அந்த மாதிரி தம்பி இந்த மாதிரி நோயா இருக்காங்களா அந்த அமன்பாடிக்கு நன்மைகளேன் சென்று உறைவின் அப்படின்ட்டாங்க இந்த பக்கம் ஆமா பக்கம் வரமாட்டேன் அதனாலதான் பார்த்தா அக்காவும் வரல நோய் இவனால நீக்க முடியல அதனால ஏன்னா பெருமான் தந்த நோய் அல்லவா அதனால இரவு இரவா புறப்பட்டு இரவு என்ன எத்தனை மணிக்கு புறப்பட்டுக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா மணியை நோக்கம்னு சொல்லலாம் சிங்கம் பெரிய பிராணம் மட்டும் பெரிய பிராணம் மட்டும் அருமையான நூல் அதனால இப்ப பெரும்பாலும் அவங்க இருந்த சாயந்தரமே சாப்பிட்டுருப்பான் ஏன்னா ராத்திரில சாப்பிட்டா அந்த ஈ எல்லாம் போடுமா அதனால அதெல்லாம் சாப்பிட்டு பகல்ல போற சாப்பிட்டுட்டா பகல்ல தூங்க மாட்டாங்க அதனால எட்டு எட்டரை ஆனால் தூங்கிடுவாங்க எட்டு எட்டு எட்டரைக்கு தூங்கியிருந்தா இவர் எல்லாம் நல்லா தூங்கிட்டு பார்த்து எல்லாரும் தூங்கன்னு சொல்லிட்டு ஒன்பது ஒன்பதரைக்கு பிறகு இங்கே பாடலிபுத்துக்கு ஒன்பதரைக்கு பிறகு அக்கா வீட்டுக்கு எப்போ வந்தாங்க அருமையா சொல்லலாம் நாலரை மணி இருக்கும் என்னையா நீங்க சொல்றீங்க ஆம் ஏன்னா அக்கா என்ன பண்ணிருக்கு விடுதெளிமையா முடியறதுக்கு முன்னால குளிச்சு விடுக்கிட்டு அது நந்தவனத்துக்கு போறதுக்காக என்ன பண்ணிட்டு இருக்கு தண்ணி வந்து தண்ணீர்லாம் இருந்து அப்படியே உட்காந்துருக்கு நாலரை நாலு ஐம்பது இருக்கும் அப்படி நாலரை நாலு ஐம்பது இருக்கும்போது ஒன்பதரை மணிக்கு பொறுத்தவர் இந்த நாலரை நாலு ஐம்பது இருக்கும் போது இங்க வர அக்கா சிவாஜி கணேசனா இருக்கணும் பழைய கண்ணாம்பால் இருக்கணும் இதெல்லாம் நடிக்கிறது இப்ப எல்லாம் அன்பிட் ஒரு ரூபாய் கிடையாது இந்த ஆளு கொஞ்சம் நல்லா சமய பக்தி சமய பக்தி நாங்கள் பேரு இன்னைக்கு ஒண்ணு இப்படி இல்லை நிக்குது சமயப்பட்டு இருக்கிறாங்க சமயப்பட்ட ஒரு பாடத்தை பாடம் போனோம் இல்லையா பத்திலுமே சொல்றேன் நீ எங்கேயோ இருக்கிற நீ இங்க வந்துட்ட ஓங்காரமாய் நின்ற மியா விமலா விடைத்தாக வேதங்கள் ஐயாயன ஓங்கி ஆழ்ந்து அகன்ற நீ என்னமோ சிவபுராணம் சொல்படியா கொடுத்து வச்சுனே அதுவே ஒரு சிவ சிவ நான் உண்டு அண்ணாமலையார் உண்டு விடுதி உண்டு இருக்கணும் நச்சு பேசப்படாது இங்க போடுங்க இங்க போடுங்க நல்ல மிக நிதானமா நிற்கும் ஏன்னா நிறுத்தல் குடி ஆமா அந்த நிறுத்தல் குறியை போட்டுட்டோம்னா அருமையா பேசுங்க இல்லைன்னு வச்சுங்க இதுல பாருங்க விடைத்தாக என் உள்ள அதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னால உய்ய என் உள்ளத்தில் ஓங்காரமாய் நின்ற மெய்யா ஓங்காரமாய் நின்றன்னு தான் இருக்கும் அல்ல அடுத்த வரிதான் மெய்யா விமலா விடைப்பாக வேதங்கள்னு இருக்கும் என்ன பண்ண உய்ய என் உள்ளத்தில் ஓங்காரமாய் நின்ற மெய்யா விமலா விடைப்பாக விடைப்பாக வேதங்கள் ஒழிச்சான்னு அர்த்தம் சொல்லிய பாட்டின் பொருளை ஒழிச்சு விட்டான்னு அர்த்தம் விடைப்பாக வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்தகண்ட நுண்ணியனி அவரை கவனல வெய்யாய் தனியாய் இயமான நாம் விமலா அங்கெல்லாம் நிறுத்தி படிச்சோம்னா நிச்சயமா சொல்லிய பாட்டுன்னு பொருள் அது மாதிரி கடையவனியனை கருணையினால் கலந்து ஆண்டு கொண்ட ஆண்டு கொண்ட நிறுத்தப்படாது விடையவனி விட்டிடுதி கண்டாய் விட்டுடுதி கண்டாய் விரல் வேங்கையின் தோல் கூடாது விட்டுடுதி கண்டாய் விரல் வேங்கையின் தோல் உடையவனி மண்ணு உத்தர கோசமங்கைக்கு அரசி தடையவனி கம தளந்தேன் கம எம்பிரான் என்னை தாங்கி கொள்ளி என்றுதான் போனா எங்க ஒரு ரெண்டு நாள் இருந்தா போடலாம் எங்க போனா போட்டு அந்த கம போட்டாங்கன்னா நமக்கும் ஒரு இருபது புத்தகம் கேட்டு அருமையா வாங்கி இந்த கொடுக்கலாம் சொல்லிய பாட்டுன்னு கொண்டு வந்து படிக்கணும் என்ன பண்றது போங்க நேரம் தான் இல்லை சரி எனவே பின் நின்று ஏ அதுவே முயல் உற்று பின் நின்று ஏவல் செய்கின்றேன் நீ வந்து எனக்கு முதல்ல நீ என்னை ஆட்சி கொண்டு எனக்கு எல்லாம் தந்தாய் அப்படி தந்ததுனால நானும் என்ன அதை பின்பற்றி உனக்கு ஏவல் செய்கின்றேன் உனக்கு அடி அடியவனாக இருந்து ஏவல் என்ன அடியவனாக இருந்து வருகிறேன் அவ்வளவுதான் ஏவல் செய்கின்றேன் ஆனாலும் பிற்பட்டொடிந்தேன் பெம்மானி எதுல எதுல பிற்பட்டொடிந்தேன் அறியாரானார் எல்லாரும் ஒன்றும் தாழ் சேர்ந்தார் நான் மட்டும் இங்கே இருக்கிறேன் பிற்பட்டொடிந்தேன் உன்னோடு வந்த என் ஆட்கொண்ட போது பல அடியோர் இருந்தாங்க அந்த அடியார் எல்லாரையும் அழைச்சிட்டு போயிட்டீங்க அடியேன மட்டும் விட்டுட்டு போயிட்டீங்களே நான் பிற்பட்டொழிந்தேன் நான் பின்தங்கிட்டேன் இந்த பிற்பட்டொழிந்தேன் பின்தங்கி விட்டேன்னு அர்த்தம் இல்லைங்களா என்னன்னா அடியாரோட அடியாரா சேர்ந்து போயிருந்தா நான் இங்க இருந்திருக்க வேண்டியது அந்த அடியாரெல்லாம் என்னங்க செய்வாங்க சிரிப்பார் கழிப்பார் கேளிப்பார் இரண்டு திரண்டும் திருவார்த்தை விரிப்பார் அதான் சொல்றது இப்ப காட்டிக்கு போறது நீங்க நாலு பேர் திட்டம் போட்டு ஒருத்தர் போகாம நாலு பேர் போனீங்கன்னு வச்சுங்க அங்க போனவன் பூரா திருவண்ணாமலை நினைச்சுட்டு இருப்பான் தான் வரலன்னு இவர் என்னென்ன எங்கையில போய் நீ குளிச்சிருப்பாங்க அருமையா நேர கோயில் போயிருப்பாங்க எல்லாரும் தீண்டி வழிபடலாமா அருமையா தண்ணி எடுத்து பெருமான்ல அபிஷேகம் பண்ணி தொட்டு அப்படி வச்சிருப்பாங்க கொடுத்து வைக்கல எனவே திருவண்ணாமல்ல இருக்கிற ஆளு அலைஞ்சுக்கிட்டு இருப்பான் அங்க இருக்கிறது வர வரேன்னா அவரு வரல ஊர் சுத்திக்கிட்டு இருப்பாரு அல்ல வேற எங்க போவாருன்னு அங்க போய் இதை நினைச்சுக்கிட்டு இருப்பான் இப்ப யார் வெற்றி இங்க இருந்தால்தான் வெற்றி வெற்றி <laughs> ஆமா அருமையா அந்த ஒரு நாள் அது செய்ய முடியல என்னால பதினோரு மணிக்கு போலாம் யான்னு இப்ப இருக்கிற சாமி தான் எஜமான் சாமியார் காலையில காலையில போவேனா காலையில எல்லாருமே இருக்கிறாங்க போதோட வீசு முந்தேற்றி புகுவார் அவர் பின் புக வேண்டியிருக்கு ஒரு பத்து பதினோரு மணிக்கு மேல போவோம் கொஞ்சம் கூட்டம் கம்மியா இருக்கும் ஒரு பத்து தங்கணும் பன்னெண்டு மணிக்கு தங்கிருக்கும்ல அந்த நாம அபிஷேகம் பண்றதுக்குன்னு உரிய காலம் இருக்குது அது வரைக்கும் நம்ம பண்ணலாம் அதனால பத்து மணிக்கு போலாம் ஏன்னு சரின்னு இங்கே பத்து மணிக்கு திவன்லாம் சாப்பிட்டுட்டு பத்து மணிக்கு போனா வெயில் வேற வந்துட்டு எனக்கு என்ன நினைப்புன்னு கேட்டா சாமிகிட்ட சொன்னேன் மற்ற நேரமெல்லாம் சும்மா எடுத்துட்டு போய் கொஞ்சம் தூரம் கொஞ்சம் தான் அபிஷேகம் பண்றோம் இன்னைக்கு கொஞ்சம் கூட்டம் கம்மியா இருக்கு அதனால ஒரு நாலஞ்சு குடம் எடுத்து அபிஷேகம் பண்ணலாம்னு நினைக்கிறேன்னு செய்யுங்க அப்படின்ட்டு செய்யுங்கன்னு சொல்லிச்சே தவிர மத்தியானம் பைப்பில் போட்டிருக்க கூடாத அளவு சனியனை எதை சாப்பாட்டை அதான் ஊனினை உருக்கி உள்நொழி பெருக்குன்னாரு இங்க நல்லா அப்பாவை என்னமோ போட்டு சாப்பிட்டுட்டோம் மணியை பத்து பத்தரையாச்சா அது தண்ணி வேற அந்த காலத்துல போற காலத்துல தண்ணி ரொம்ப கீழே இருக்கும் கங்கையில படியோ ஒண்ணுக்கு ஒண்ணு உயரம் அதனால போய் ஒரு குரம் எடுத்துட்டு வந்து இது நின்றுட்டு சரி நீங்க பண்ணுங்க படம் பண்ணுங்கன்றது ஒரு குரம் எடுத்துட்டு வந்து அபிஷேகம் பண்ணு இது சிவ இன்னொரு குடம் எடுத்துட்டு வந்து அபிஷேகம் பண்ணும்போது திணறுது முடியல அப்புறம் இன்னொரு குடம் எடுத்துட்டு என்ன நீங்க மெதுவா வர்றீங்க நிமிடுன்னு இதுக்கு மேல முடியாதா இருக்குது ஆகவே பாத்தீங்களா புண்ணியம் இருந்தும் கொடுத்து வைக்குதா அவ்வளவுதான் முடிஞ்சது நீங்க அதான் அவன் அருளாலேயே அவன் தாள் வணங்கிங்கிறார சத்தியம் ஏன் இப்ப உங்களுக்கு சாமியே நிக்குது நான் சரியா நீங்க வந்து நிறுத்த கூட வேணா எடுத்து அபிஷேகம் பண்ணுங்க எனக்கு நான் தான் கேட்டுட்டேன் என்ன சும்மா ஒவ்வொரு குடத்தை பண்றான் இன்னைக்கு ஒரு நாலஞ்சு குடம் பண்ணலாமே சரி சொல்லுச்சு அதனால இதே காசிக்கு தந்தையார் போன போது காசி மடமெல்லாம் தெரியாது எங்கேயோ தங்கி எங்கேயோ கஷ்டப்பட்டாங்க நாங்க அவங்களுக்கு பிள்ளையா பிறந்து காசி மடம்னா நம்ம மடம்னு அர்த்தம் போ யாராவது போகணும்னு சொன்னோம்னா அவங்க போன் பண்ணிடுவாங்க பண்ணோன்னு ஸ்டேஷன் வந்து நிற்பாங்க வாங்கயா போலான்னு சொல்லுவாங்க அப்படி கொடுத்து வச்சோம் ஆனா தண்ணி விடாம செய்ய முடியலையே மூணு வருடத்துக்கு மேல முடியல அந்த ஏறதும் கஷ்டமா இருக்குது வெயிலா இருக்கு அதுமாதிரி தூக்கிட்டு ஏற முடியல மேலும் தண்ணி விடமா இங்க தூக்கணும் பழகமா நமக்கு ஒண்ணும் கிடையாது அதனால வேற இப்படி எல்லாம் ஆகவே காஃபிக்கு போனவங்க அங்க நினைச்சு இங்க நினைப்பா இங்க நினைக்காம நினைக்கிற மாதிரி இங்க ரொம்ப அருமையாக பின் நின்று ஆமா பின் நின்று ஏவல் செய்கின்றேன் பிற்பட்டொடிந்தேன் நின் அறியாரானார் எல்லாரும் வந்தும் தால் சேர நான் ரொம்ப இங்கே இருக்கும்படி ஆயிட்டது பிற்பட்டொடிந்தேன் பெம்மானி என் நின்றருளி வர நின்று போந்திரு என்னாவிடில் பெருமானே அதனால என்ன செய்யணும்னாரு ரொம்ப அருமையான வந்த இடமெல்லாம் இல்ல நீ என்ன செய்யணும்னா அடியாரோடு எல்லாம் வர வேண்டியவன் நான் வரல பிற்பட்டு விட்டேன் அதனால இப்ப என்ன செய்யணுங்கிற அப்படின்னு கேட்டா என் நின்று சின்ன புள்ள மாதிரி இப்போ எனக்கு முன்னால நீ நிக்கணும் யாரு ஆண்டவன் என் நின்று எனக்கு முன்னால நீ இருந்து என்ன செய்யணும் அருளி ரொம்ப அருமையா பார்த்துட்டு ஏராஜா அந்த அடியவரோட எல்லாம் நீ வர முடியல என்னால தங்கிட்ட அது கிடக்குது போ இன்னைக்கு வா என்று என் மேல ரொம்ப அன்பு கூர்ந்து என் நின்ற அருளி என் இந்த அருளி வர நின்று நான் வர்ற வரை சரி வா வா போலாம் அப்படின்னு சொன்ன உடனே நான் அப்பதான் எனக்கு வேஸ்ட் எல்லாம் வந்து போச்சு சரி திரும்ப திரும்ப எல்லாம் எடுத்து எடுத்து கட்டிக்கிட்டு நீங்க தண்ணி குடிக்கிட்டு போனா தேவலான்னு பட்டுது தண்ணி வேற குடிக்க போனா அது வரைக்கும் நீ நிக்கணும் சரி தண்ணி குடிச்சிட்டு தண்ணி குடிச்சிட்டு என்று சொல்லி என் நின்று வர நான் வருவதற்காக நீ நின்று என் அழைச்சிட்டு போகணுமா